வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா நெஞ்சக்கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை ஆனை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுலயோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமறையன்னை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தளைபட்டழியத்தகுமோ தகுமோ கிளைபட்டெழு சூருரமும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாயகளைந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனேல் அகமாடை மடந்தயரென்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே தினியான மனோசிலை மீதுனதாள் அணியார ரவிந்த மரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனநே கதிகள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல்வளே பட்டூசல்படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் செயலத்தெறியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன்வரில் கலவத்தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடியத் தொடுவேலவனே கூகாயனையின் கிளை கூடியழ போகாவகைமைப்பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலு கவி தியாகாசுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்று மறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரறியும் தரமோ உருவன்றருவன்றுளதன்றிளதன்றிருளன்றொழியென்றன நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயன் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமைப்புணர்வீர் நாமேல் நடவி நடவீரினியே உதியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்த மிலாயில் வேலரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிள் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதாமரவா நெறிகான எனக்கு இருதாழ்வன சந்தர இன்றி செய்வாய் வரதா முருகா மயில் வாகனே விரதா சுரசூர விபாடனே காளை குமரேசன் என கருதி தாழைப்பணியத்தவமெய்தியவ பாழைக்குழல் வள்ளி பதம் பணியும் சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரம வடிவிக்கிரமவேள்மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோதமனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் இருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கிசைமிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறதுவாய் விடவோ குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தயர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவலஷண்முகனே ஷண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே விதிகானும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலர்கழலென்றருள்வாய் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் துதியாவிரதா சுரபூபதியே நாதா குமரா நமவின்றரனார் ஓதாயனதோதியதெப் பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்கிரமவேள் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே ஆதாளியை ஒன்றறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்கிறைவா வேதாளகனம் புகழ்வேலவனே மாயேழ் சனனங்கெட மாயை விடா மூவேடனை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசுந்தினையோடிதனோடு திரிந்தவனே சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்செயுனாள் வாகா முருகாமயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினதன் வருளால் ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மாமுடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகைமை பொருளீகுவையோ குரவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலைய பேராடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவொன்றர நின்றறிவார் அறிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ செறி ஒன்றர வந்திருளே சிதைய வேலவனே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதி புத்திரயான சுகாதிப அத்திதி புத்திரர் ஊரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா